நன்ன திரளன்ன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியே புழுக்கள் உடை புங்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்ல அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே அடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறாப்புண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கடற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யான் இடற்கடல்வாய் சுழி சென்று மாதர் திரை பொற காமச்சுறவெறிய அழிகின்றனன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே உன்னடைக்கலமே சுருள்புரி கூழையற் சூழலிற்பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து எய்த்தனல் மைத்தடங்கண் வெருள் புரி மாறந்த நோக்கிதன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே மாழைமைப்பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியைப் பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழி அப்பா அப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே மின் கண்ணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புரளாமற் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடையாடு குடல் போல் கரந்து பறந்தது உள்ளம் ஆடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய்த் கடல் தாளினைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன் உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன் நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே அடைக்கலமே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் விக்கினேன் என் விதியின்மையால் விக்கினேன் வினையேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ள தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக்குள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் அடைக்கலமே அடைக்கலமே வழங்குகின்றாய் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு வழங்குகின்ற விழுங்குகின்றார் அமுதத்தை பாரிக்குண்டு விழுங்குகின்றேன் விக்கினே வினையேன் என் விதியின்மையான் விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையான் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தங்குய கொள்ளாய் தடங்க பருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே